அவன் தேவையற்றவன் யாரையும் அவன் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் இயக்கும் இலகு குப்புவன் அகர் அந்த அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் சாதகங்கள் சாதகங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மொத்தரத்தை சொறிந்தருவானாக ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தப்புவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லறியார்களே உயர்கரமான முஹர்ரமுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் நம் எல்லோரும் சென்ற ஒரு ஆண்டை கழித்துவிட்டு புதிய ஒரு ஆண்டுக்குள் கால் வைத்திருக்கின்றோம் இஸ்லாத்துடைய கடைசி மாதமாகிய துல்ஹஜ் மாதத்தை முடித்துவிட்டு ஒரு ஆண்டு சென்ற ஹிஜிரி ஆண்டை முடித்துவிட்டு இந்த மொஹர்ரமுடைய புதிய ஆண்டுக்குள் நாம் கால் வைத்திருக்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே புதிய ஆண்டு என்று சொல்வதை விட அவருக்கு மிகவும் நெருக்கமாக வந்து சேர்ந்திருக்கின்றோம் ஆயுளிலிருந்து ஒரு வருடத்தை கழித்துவிட்டு நாம் மிக நெருக்கமாக கபரை அடைந்திருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்து சகோதரர்களே வயது கழிகின்றதென்றால் வயது கூடுகின்றதென்றால் அதனால் சந்தோஷப்படுவதற்கு எந்த அர்த்தமும் கிடையாது வயதும் காலமும் அதிகரிப்பதனுடைய கருத்து உலகத்தை விட்டு வெகு சீக்கிரம் பிரிய போகிறோம் என்பதுதான் அதனுடைய கருத்து ஐம்பது வயதை அடைந்த முதியவர் ஐம்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் காலை வைத்திருக்கிறார் நாற்பது வயதை அடைந்தவர் நாற்பத்தி ஓராம் வயதுக்குள் காலை வைத்திருக்கிறார் முப்பது வயதை அடைந்தவர் முப்பத்தி ஓராம் ஆண்டுக்குள் காலை வைத்திருக்கிறார் எனவே சகோதரர்களே சிந்தனையில் இதைத்தான் கொண்டு வர வேண்டும் சொல்லல்லாஹு அலேஹுவ செல்லம் சொன்னார்கள் புத்திசாலி யார் என்று கேட்கப்பட்ட சமயம் மன் பால அமுருகு وحسن عمله من طال عمره وحسن عمله யாருடைய ஆயுள் நீளமாக கொடுக்கப்பட்டு அழகான அமல் செய்கிறாரோ இவர்தான் புத்திசாலி சகோதரர்களே நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்கில் காணிகளும் வளவுகளும் சொத்து செல்வங்களும் பணத்தையும் நிறைப்பவன் அல்ல புத்திசாலி நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அந்த நீண்ட ஆயுளுக்குள் யார் அழகான பல அமல்களை சேர்த்து சேகரித்துக் கொள்கிறாரோ இவர்தான் புத்திசாலி என்றார்கள் செல்லவாம் அலைகுவ செல்லம் அவர்கள் எனவே சகோதரர்களே டிகிரி ஆயிரத்தி நானூறை தாண்டி இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துக்குத்தான் இப்படியெல்லாம் ஆண்டுகள் கடந்தது சகோதரர்களே முஸ்லீம்களாகிய நாம் மிக முக்கியமாக விளங்கி வைக்க வேண்டிய ஒரு பாடம்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் இது இலேசான கணக்கல்ல இது இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் செல்லமாக அடையுவர் செல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் முதல் இன்று வரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது சகோதரர்களே சல்லல்லாஹு அலேஹி செல்லம் கபரில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதரது அபுபக்கர் சித்தி கபருக்குள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உமர்பின் கத்தா ரவி அல்லாஹான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வாறு சகோதரர்களே நமது வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஆண்டை அடைந்திருக்கிறோம் என்றால் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் சென்ற ஆண்டை எவ்வாறு கழித்தோம் சென்ற ஆண்டில் செய்த அமல்கள் எவை சகோதரர்களே நமக்கு மத்தியில் இதில் போட்டி வருமாக இருந்தால் இந்த சிந்தனை வருமாக இருந்தால் மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து கொண்டிருக்க நேரம் வராது மற்றவர்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் வராது அரசியலை பற்றி யோசிப்பதற்கு நேரம் வராது தன்னை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லாத பொழுது சகோதரர்களே மற்றவர்களுடைய விடயங்களை எவ்வாறு யோசிப்பதும் சிந்திப்பதும் சென்ற ஆண்டு சென்ற முகர்றமிலிருந்து சென்ற துல் ஹஜ்ஜா வரைக்கும் செய்த அமலை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே என்ன வித்தியாசம் ஏற்பட்டது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் கழிந்தவே கழிந்தவைகளை விடுங்கள் ஆனால் சென்ற ஆண்டை முகாசவா செய்யுங்கள் சுய விசாரணை செய்யுங்கள் எந்த அளவு செல்வம் அதிகரித்தது எந்த அளவு பணம் என்று பார்க்கும் விடயம் வேறு செய்த அமல்கள் கபருக்காக நான் சம்பாதித்தவைகள் எந்த அளவு என்று சிந்தனை செய்யுங்கள் சகோதரர்களே புத்திசாலிகள் அதைத்தான் சிந்திப்பார்கள் ஒரு ஆண்டுக்குள் நான் ஓடிய குரான் எத்தனை இந்த சென்ற ஆண்டுக்குள் நான் செய்த சதகா சென்ற ஆண்டுக்குள் நான் செய்த விக்கிர்கள் சென்ற ஆண்டுக்குள் நான் செய்த தியாகங்கள் சகோதரர்களே இதை சிந்திப்பவன் தான் உண்மையான புத்திசாலி சகோதரர்களே எந்தளவு அமல்களை சேர்த்திருக்கிறோம் சேகரித்திருக்கிறோம் அசரத் அபு ஹுரேரா ரலியல்லாஹு சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் நான் பன்னெண்டாயிரம் தடவை பார் செய்வேன் பன்னெண்டாயிரம் தடவை இஸ்திர்பார் செய்வேன் ஒவ்வொரு நாளும் நமது சென்ற ஆண்டை கணக்கெடுத்தால் பன்னெண்டாயிரம் இஸ்திகபார் இருக்குமோ தெரியாது சகோதரர்களே பன்னெண்டாயிரம் இஸ்திஃபார் இருக்குமோ தெரியாது ஒரு ஆண்டுக்குள் அப்துல் ரஹ்மான் பின் அவர்களுடைய சதக்காவை பற்றி சொல்கிறார்கள் ஒரு தடவை அவர்களுடைய வியாபார சாமான்கள் வந்தது அதனுடைய முதல் பகுதி மதீனாவிலும் மற்ற பகுதியுடைய பொங்கல் தெரியாது அப்துல் ரஹ்மான் பின் ஆவ் ரபி அல்லாஹால் அவ்வளவையும் சதக்கா கொடுத்து விட்டார் ஒரு ஹதீஸுக்காக சொன்னார்கள் ஆயிஷா ரபி அல்லாஹோ அன்ஹா சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த அப்துல் ரஹ்மான் கடைசியாக துவர்க்கம் வருவார் இந்த ஹதீஸை கேள்விப்பட்ட அப்துல் ரஹ்மான் பின் முழு செல்வத்தை ஆயுளில் அப்படி நாம் சதக்கா செய்திருப்போமோ தெரியாது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு இமாம் ஒரு இமாமுடைய கடைசி நேரம் தந்தைக்கு அழுகிறார் வேட்டாரிகள் ஏன் அழுகிறாய் உங்களுடைய பிரிவாய் சொன்னார்கள் அந்த இமாம் அவர்கள் அல்ல தேவையில்லை நான் ஓவிய குரான் கத்மாக்கள் பத்தாயிரத்தை விட அதிகமாக இருக்கிறது எனது வாழ்க்கையில் பத்தாயிரத்தை விட அதிகமாக நான் ஆணை தமாம் செய்திருக்கிறேன் எப்படி சகோதரர்களே எப்படி முடிந்தது இவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்களுடைய அந்த காலம் பொற்காலம் காரணம் எந்த முஸ்லிமை பார்த்தாலும் அமல்களில் போட்டி அமல்களில் போட்டி நீயா நானா சதகாவில் நீயா நானா கியாமுல் நீயா நானா குரானை ஓடுவதில் நீயா நானா ஆனால் சகோதரர்களே பொற்காலம் கடந்து உமிகளும் ஈச்சல் தொழிகளும் மீதமான இந்த காலம் உனது காணி அதிகமா எனது காணி அதிகமா உனது மகனுடைய படிப்பா எனது மகனுடைய படிப்பா உன்னுடைய செல்வமா என்னுடைய செல்வமா உன்னுடைய வாகனமா என்னுடைய வாகனமா உன்னுடைய வீடா எனது வீடா உனது மருமகனா எனது மருமகனா போட்டி காலம் மாறவில்லையா சகோதரர்களே சிந்தித்து பாருங்க இன்று எதில் போட்டி இருக்கிறது இன்று நமக்கு மத்தியில் நாம் போட்டி போடுவது எதில் அல்லாஹ் அவர்களுக்கு கல்யாணம் செல்லமுக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறார் கேட்டார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் என்ன அலி வித்தியாசமான முறையில் நிற்கிறீர்கள் யார சூழல்லா பாத்திமாவை திருமணம் செய்ய வேண்டும் பாத்திமாவுக்கு திருமணம் செய்ய வேண்டும் செல்லல்லாகோ அலைவ செல்லம் சொன்னார்கள் திருமணம் முடித்து தருகிறேன் என்ன இருக்கிறது அணி உங்களிடம் மகர் தருவதற்கு திருமணம் நடக்கிறது சகோதரர்களே சொர்க்க தலைவியின் திருமணம் அழிவதி அல்லாஹன் அவர்களிடம் எந்த சொத்தும் கிடையாது ஏன் அந்த காலம் ஒரு மனிதனை மதிப்பிட்டது சொத்தை வைத்தல்ல வாகனத்தை வைத்தல்ல அரசியலை வைத்தல்ல ஒரு மனிதனை மதிப்பிட்டது அவனுடைய இஸ்லாத்தை அவனுடைய அமல்களை வைத்து ஆனால் சகோதரர்களே இன்று மனிதனை மதிப்பிடுவதே பணத்தை வைத்தவர் பணம் கூடினால் பள்ளிவாசலுக்கும் தலைவராக வரலாம் பணம் கூடினால் மதரசாக்களுக்கும் தலைவராகலாம் கொழுத்த பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் சகோதரர்களே இது தவறான ஒரு கொள்கை தவறான ஒரு முறை இது பணத்தை வைத்து ஒருவரை எடை போடுவது செல்வத்தை வைத்து எடை போடுவது குடும்பத்தை வைத்து எடை போடுவது இதனால் தான் பொற்காலத்தில் இஸ்லாத்துடைய பொற்காலத்தில் பார்க்கப்பட்டது அமல்கள் இவர் யார் சகோதரர்களே ஹம்சா யார் அபுபக்கரது எல்லாஹன் யார் உமர்பின் ஹத்தாப் யார் அமல்களை வைத்து அவர்களுக்கு மத்தியில் இருந்தது போட்டி அளவில்தான் நீ அமல் செய்வதா நான் அமல் செய்வதா தபுக்குடைய யுத்த நேரம் சொல்லமாக செல்லம் செலவழிக்கும்படி சொல்கிறார்கள் உமர் நபி அல்லாஹான் வீட்டிலிருந்த அரைவாசி சொத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் யார சூழல்லாம் அரைவாசி சொத்து கேட்டார்கள் உமரே வீட்டில் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா இது போன்ற அரைவாசியை வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் நேரம் போகவில்லை அபுபக்கர் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து கொடுத்ததோடு சொல்லமாக அலைவ செல்லம் கேட்டார்கள் அபுபக்கர் நீங்க வீட்டில் எதை வைத்து விட்டு வந்தீர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா அப்ப கைப்புல்லாக அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்து விட்டு மற்ற அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் யார சூழல்லா சகோதரர்களை எதில் போட்டி சதக்காவின் போட்டி நன்மையான செயல்களில் போட்டி அதனால்தான் அந்த காலம் பொற்காலம் சகோதரர்களே சிறந்த காலம் உயர்ந்த காலம் மார்க்கத்தின் மேலைகள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் சுபகுவரை அழுது கொண்டே இருக்கும் காலம் சுபகுவரை அழுது கொண்டே இருப்பார்கள் எப்படியான காலமாக இருக்கும் சகோதரர்களே சாஹித்துடைய நேரத்தில் சல்லம்மாக அழைவ செல்லம் வீடுகளை கடந்து சென்றால் ஒரு ஆணை ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆடு கூட மேய்க்க தெரியாதவர்கள் ஒட்டகம் கூட மேய்க்க தெரியாமல் இருந்தவர்கள் சகோதரர்களே மார்க்கத்தின் விற்பன்னர்களாக மாறினார்கள் ஆனால் நம்முடைய சென்ற ஆண்டை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே என்ன நம்மிடம் ஏற்பட்ட மாற்றம் நம்மிடம் ஏற்பட்ட மாற்றம் என்ன காலம் கழிந்தது கொஞ்ச பேருக்கு சுகர் கூடியிருக்கிறது கொஞ்ச பேருக்கு நோய் கூடியிருக்கிறது கொஞ்ச பேருடைய அக்கௌண்டில் பணம் கூடியிருக்கிறது சகோதரர்கள் ஏதாவது அமல் கூடியிருக்கிறதா ஒன்றை மாத்திரம் கேட்க விரும்புகிறேன் நாம் எல்லோரும் தொல்லையாளிகள் சற்று சிந்தித்து விட்டு சென்றிருக்கிறோம் பொதுவாவை கேட்டு மறந்து விட்டு சென்று விடாமல் சற்று சிந்தித்து செல்லுங்கள் ஒன்றை மாத்திரம் கேட்கிறேன் கேள்வியாக இவ்வளோ காலமும் வெள்ளிக்கிழமை சுபம் சொல்றோம் இவ்வளோ காலமும் வெள்ளிக்கிழமை சுபமுடைய கொள்கையில் இமாம் சகிதா செய்வார் இமாம் சஜிதா செய்வார் சகோதரர்களே நாம் படித்தோமா ஏன் சுஜூது செய்கிறோம் தொழுகையாளிகள் மாத்திரம் சிந்தியுங்கள் தொழுகை இல்லாதவர்கள் சிந்திப்பதற்கு இடமே கிடையாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபகுடைய தொழுகையில் ஏன் இமாம் சஜிதாவுக்கு செல்கிறார்கள் அப்படி என்ன ஆயத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம்மில் வயதானவர்களுக்கும் தெரியாது வாலிபர்களுக்கும் தெரியாது அதை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்வதும் கிடையாது ஏன் செய்கிறோம் إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون அப்படின்றதோட எல்லாரும் சுஜூது போயிட்டு எழுப்பி என்ன செய்வார் இமாம் تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستغون எல்லார நாக்கும் தடமாறு போதும் போது தெரிஞ்ச சூடம் பிறந்ததிலிருந்து கேள்விப்படுகிறோம் சுஜூது செய்கிறோம் ஆனா இது ஒரு இம்பார்ட்டன் இல்லையே இது ஒரு முக்கியமான கல்வி இல்லையே ஸ்காலர்ஷிப் முக்கியம் ஆனவன் முக்கியம் ஏனவன் முக்கியம் சொத்துபாவுக்கு முன்னால் ஒரு ஆள் வந்து சொல்றார் அதர செல்லுங்க பிள்ளைகளுக்கு ஓலவல்ல நல்லா படிச்சு நல்ல ரிசல்ட் எடுக்க சொல்லு நாங்களா சுத்துவாவில் சொன்னோம் இது எத்தனையோ மார்க்கம் தெரியாம இருக்கிறோம் இது ஸ்கூல்ல சொல்லுவாங்க இன்ஷால்லா ஸ்கூல்ல மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க பிரின்சிபல் இருக்கிறாங்க இதை சொல்றதுக்கு ஆனா மார்க்கத்தை நினைக்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டும் இம்பார்ட்டன்ட் இல்லையே சகோதரர்களே எது ஏன் புவான படிக்கணும் ஏன் இஸ்லாத்த நான் படிக்கணும் வயசு போய் அது சின்ன பிள்ளைகள் ஓதுறதே அது இப்ப சேர்க்கணும் காணியும் சொத்தும் செல்வமுமே சகோதரர்களே நினைச்சு விடாதீர்கள் அவ்வாறு இது மடத்தனம் இல்லை ஆண் பள்ளிவாசலைக்கு ஒரு இடத்தில் காவிக்கு போட்டி நடந்தது பாவி யார ஆகிறது ஊர்கள் இப்பயும் எங்களோட முஸ்லீம் ஊர்கள்ல உள்ள பாரி ஒரு சிக்கல் ஏ அந்த அளவு அறிவுள்ளவர்கள் இஸ்லாமிய அறிவுள்ளவர்கள் கிடையாது காவி எடுத்தா இந்த காவி நாலஞ்சு கூட்டாளிமான வச்சிருப்பாரு பிரச்சனை வந்தா அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்கப்பா சகோதரர்களே நல்லா சிந்திக்க வேண்டும் ஏன் ஆவியுடைய எக்ஸாமில் இவரிடம் கேட்கப்பட்டது ஒரு ஆண்ட உள்ள சூறாக்களை கொஞ்சம் சொல்லு ஓதவான ஒரு ஆண்ட உள்ள சூறாக்கள் வெறும் சூறாக்கள் அவர் சென்ன சூறா சூரத்துல் முஸ்லிமோன் மூமினோன் முஜாஹிதோன் சூரத்துல் முஸ்லிமோன் முமினூன் முஜாஹிதூன் மூமினூன் இருக்குது முஸ்லிமும் இருக்கிறார் குரான்ல சகோதரர்களே பதவி ஆசை இருக்கிறது ஆனா தகுதி இல்லை குரான கூட ஒரு காவி ஊருக்கு காவி என்பவர் இமாம் அபு ஹனிபா ஹோய் அபு ஜாபர் மன்சூர் காவியாக நியமித்தார் இமாம் அபு ஹனிஃபா ரஹிமகுல்லா எவ்வளவு பெரிய மேலகி ஓடிவிட்டாரு முடியாது சொன்னார் அபு ஜாஃபர் மன்சூர் உன்னை ஜெயிலில் அடைப்பேன் சொன்னார்கள் அபு ஹனிபா ரஹிமகுல்லா எனது மவுத்து ஜெயிலில் அடைத்தாலும் நான் ஆவி வேலை பொறுப்பெடுக்க மாட்டேன் ஆனால் சகோதரர்களே எங்களுக்குள் போட்டி எங்களுக்குள் போட்டி ஏன் தெரியாது ஒன்றுமே குரானை தெரியாது படிக்கவில்லை ஒவ்வொரு ஆண்டும் கழிகிறது அவருக்கு செல்லும் பொழுது ஒரு வெற்று மனிதனாக போவதற்கு நாம் தயாராகிறோம் சகோதரர்களே சூரத்து சஜிதாவில் என்ன ஓடுகிறாருமா إنما يؤمن بآياتنا الذين إذا ذكروا بها முமீன்டா யார் தெரியுமா அல்லாஹுவை நம்பியவன் யார் தெரியுமா இதா துக்கிரோ அல்லாஹுவை சொல்லப்பட்டால் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் விழுந்து விடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறார் மூன்றாவது وهم لا يستكبرون அவர்கள் பெருமை அளிக்கவே மாட்டார்கள் அவர்களுடைய உள்ளத்தில் அணுவளவும் பெருமை இருக்காது அப்படின்றதோட நாங்க எல்லாம் எங்க போறோம் உடனே சுஜூதுக்கு போறோம் திரும்ப சுஜூதிலிருந்து எழும்பியதோடு சூரத்தில் பாத்தியா ஒரு மாட்டா அறிமா تتجافى جنوبهم عن المضاجع அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அவர்களுடைய விழா எலும்புகள் படுக்கைகளை விட்டு தூரமாக இருக்கு அவங்க ராவெல்லாம் பொழுதையிலேயே தான் இருப்பார்கள் இரவெல்லாம் இபாதத்தில் தான் கழிப்பார்கள் இபாதத் மாற்றமல்ல يدعون ربهم يدعون ربهم خوفا وطمعا பயம் அச்சம் அல்லாஹை அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் நாம் கொடுத்ததென்று செலவழிப்பார்கள் எப்படியான வசனம் சகோதரர்களே அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான் فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين நான் அவர்களுக்காக மறைத்து வைத்திருக்கும் இன்பங்களை யாருமே அறிய மாட்டார்கள் அந்த அளவு இன்பங்களை வைத்திருக்கிறேன் அவர்கள் செய்த அமல்களுக்குத்தான் இந்த கூலிகள் அப்படி சொல்லிவிட்டு அல்லா ஒரு ஊரை இரண்டாக பிரிக்கிறார் சமூகத்தை இரண்டாக பிரிக்கிறார் أفمن كان مؤمنا كمن كان فاسقا ஒரு பாவியும் நல்லவனும் சமமாக முடியுமா அல்லாஹ் கேட்கிறார் அப்பமன் கான மூமினா ஒரு மூமி அல்லாஹுவை நம்பியவன் அல்லாவுக்காக வாழ்பவன் அல்லாவுக்கு முன்னால் தண்ணீர் வடிப்பவன் அல்லாவுக்காக செலவழிப்பவன் இவனும் பாவி இந்த சிந்தனையே இல்லை அல்லாத சிந்தனையே இல்லை கபருக்கு போகணும் என்ற யோசனையே இல்லை இந்த ரெண்டு பேரும் சமமாக முடியுமா அல்லா கேட்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்ற ஆண்டை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் சிந்தித்து முடிவெடுங்கள் இந்த ஆண்டில் நான் திருந்த வேண்டும் இந்த ஆண்டில் நான் மாற வேண்டும் இந்த ஆண்டில் நான் ஒரு வித்தியாசமான எனது செல்வம் கூடினாலும் சரி எனது பணம் அதிகரித்தாலும் சரி எனது அமல்களில் ஒரு வித்தியாசம் அல்லாஹுடைய கலாமில் ஒரு வித்தியாசம் நான் திருந்த வேண்டும் என்னை நான் மாற்றிக்கொள்ளவர் என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற உள்ளத்தில் சகோதரர்களை உறுதிமொழி காலங்கள் திருத்தாவிட்டால் சகோதரர்களே கபறுகள் தான் திருத்த ஆரம்பிக்கும் சகோதரர்களே காலங்களில் திருந்தாவிட்டால் இடமாக்கள் எல்லாம் நாற்பது வயதை தாண்டினால் நாற்பது வயதை தாண்டினால் முன்சத்திலே இருந்து விடுவார்கள் வரலாறு தாரிய சொல்கிறது நாற்பது வயதை தாண்டினால் முஸ்லீம்களுடைய வரலாற்றிலே தெரியும் எனது நாற்பது வயது தாண்டி விட்டேன் இன்னும் சில காலம் இன்னும் கொஞ்ச காலம் ஐம்பது வயதை தாண்டியவர் எப்படி இருக்க வேண்டும் அறுபது வயதை தாண்டியவர் எப்படி இருக்க வேண்டும் எழுபது வயதை தாண்டியவர் எவ்வாறு வாழ வேண்டும் சகோதரர்களே எண்பது வயதை தாண்டியவர் எப்படி வாழ வேண்டும் இன்றைக்கா நாளைக்கா இன்றைக்கா நாளைக்கா இதை சேர்க்க வேண்டும் சகோதரர்களே அமல்களை சேர்க்க வேண்டும் ஒரு தடவை மலக்குள் மௌசை சந்தித்தார்கள் யக்கூப் அலைஹிஸ்லாம் மலக்குள் சொன்னார்கள் மலக்குள் மவுத் எனது உயிரை எடுக்க வருவதற்கு முன்னால் ஏதாவது சைக்கிளைகளை எனக்கு செய்ய வேண்டும் உங்களது காலம் முடிகிறது நான் வரப்போகிறேன் அதற்கு அபூப் சலாசுடைய உயிரை திடீரென்று கைப்பற்றுவதற்கு வந்து விட்டார் மனத்தில் மவுத் யகூப் கேட்டார்கள் மலக்குள் மவுத் என்னிடம் ஒரு வாக்கு தந்தீர்கள் உயிரை எடுக்க வருவதற்கு முன்னால் சில கைக்கிளைகளை தருவேன் சொன்னார்கள் அந்த சைக்கிளைகள் அடையாளங்கள் எல்லாம் உங்களிடம் வந்தது மறுத்தார்கள் மனக்குள் மவுத் சொன்னார்கள் வந்தது கேட்டார்கள் யாக்கூப் இருந்த உங்களது முடிகள் எல்லாம் வெள்ளையாக மாறவில்லையா கருப்பாக இருந்த உங்களுடைய முடிகள் எல்லாம் வெள்ளையாக மாறவில்லையா இதுதான் எனது முதல் அடையா இரண்டாவது சொன்னார்கள் ஆரோக்கியமாக இருந்த நீங்கள் நோயாளியாக மாறவில்லையா இரண்டாவது அடையா நேராக நடந்த நீங்கள் வளைந்து நடக்கவில்லையா எனது மூன்றாவது அடையாளம் என்று சொல்லிவிட்டு மனத்தில் மவுத் உயிரை எடுத்து சென்று விட்டார் தெரியக்கூடிய சகோதரர்களே வரலாற்று தகவல்களே சென்ற ஆண்டை சிந்தித்து சகோதரர்களே சௌபா செய்வோம் ஒவ்வொரு ஆண்டல்ல அல்லாஹ் தியாகத்துடைய நாளையில் மஷருடைய மைதானத்தில் لا تزول قدم عبد حتى يسأل عن أربع عن عمره فيما أفناه அல்லா கேட்க போவது உண்ட ஆயுளை எதில் செலவழித்தார் என்ன பதில் சொல்வது சகோதரர்களே உண்ட ஆயுளை எதிரில் செலவழித்தார் எனவே சகோதரர்களே சென்ற ஆண்டை பற்றி சிந்தியுங்கள் சிந்திப்பவன் புத்திசாலி எதிர்கால ஆண்டு வந்திருக்கிறது பதினோராவது தினத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே எனவே இந்த பதினோராவது தினத்திலிருந்து உள்ளத்தில் உறுதிமொழி எடுங்கள் நான் ஒரு முஸ்லிம் நான் கபரை அடையும் பொழுது எனது குருவானையாவது விளங்கிவிட்டு நான் மௌத்தாக வேண்டும் இஸ்லாத்தை வாழ்க்கையில் எடுத்துவிட்டு நாம் வப்பாத்தாக வேண்டும் இது முதல் விடயம் சகோதரர்களே இரண்டாவது விடயம் இரண்டாவது விடயம் இந்த முகர்ணம் படித்து தரக்கூடிய பாரிய பாடம் சகோதரர்களே இந்த முகர்வம் தான் நேற்றும் முந்த நாளும் ஆஷூராவுடைய நோம்பு பிடித்தோம் செல்லமாக அழைத்து வசல்லம் மதீனா முனவராவுக்கு வந்த சமயம் செல்லமாக அழைத்து வசல்லம் யூதர்களை பார்த்தார்கள் யூதர்கள் நோம்பு பிடிக்கிறார்கள் செல்லமாக அழைவு செல்லம் கேட்டார்கள் ஏன் நோம்பு பிடிக்கிறீர்கள் சொன்னார்கள் மூசா அலிஹி சலாத்தை அல்லாஹ் பாதுகாத்த தினம் சொன்னார்கள் சல்லாஹு அலிஹுவ செல்லம் உங்களை விட மூசாவுக்கு தகுதியானவர்கள் நாம் என்று சொல்லிவிட்டு முஸ்லீம்களை நோன்பு பிடிக்க சொன்னார்கள் சகோதரர்களே சொன்னார்கள் செல்லம் அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு வாழ்ந்தால் இந்த யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக பிறை ஒன்பதிலும் நான் நோன்பு பிடிப்பேன் என்றார்கள் சகோதரர்களே பிறை ஒன்பதிலும் நோன்பு பிடிப்பார்கள் பிடிப்பேன் என்றார்கள் அந்த நோன்பை தான் பிடித்தோம் ஆக முக்கியம் சகோதரர்களே முகர்ணமுடைய மாதத்தில் சல்லமாக அடைந்து செல்லம் கற்றுத்தந்த இரண்டாவது பாரிய பாடம் முஸ்லீம்கள் யாரையும் பின்பற்றக்கூடாது முஸ்லீம்களுக்கென்று தனி வாழ்க்கை இருக்கிறது முஸ்லீம்களுக்கென்று தனி முறை இருக்கிறது முஸ்லீம்களுக்கென்று தனியான அனைத்தும் இருக்கிறது முஸ்லீம்களும் ஆரம்பத்தில் பதினாறு மாதம் மஸ்ஜிதுல் அப்சாவை தான் முன்னோக்கி தொழுதார்கள் முஸ்லீம்கள் செல்லமாக அலைகிவ செல்லம் திபுலத்தைன் என்ற பள்ளி வாசலில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லா திபுலாவை மாற்றினான் முஸ்லீம்களுக்கு தனியான திபுலா முஸ்லீம்களுக்கு தனியான நேரம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையும் தனியானது சகோதரர்களே முஸ்லீம்கள் யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ தமிழர்களையோ பௌத்தர்களையோ பின்பற்றக்கூடாது சகோதரர்களே முகர்ரம் கற்றுத்தரும் இரண்டாவது பாடம் இது முஸ்லிம் தனவந்தர்கள் முஸ்லிம் வாலிபர்கள் முஸ்லிம் வயோதிபர்கள் உள்ளத்தில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் எனது வாழ்க்கையில் செல்லமாக ஐவ செல்லம் காட்டிய வழிமுறைகளைத்தான் நான் பின்பற்றுவேன் யூதர்களை பின்பற்ற மாட்டேன் கிறிஸ்தவர்களை பின்பற்ற மாட்டேன் எனது வாழ்க்கையில் செல்லமாக அலைவ செல்லம் சொன்னார்கள் لَتَتَّبِعَنَّ سُنَنَ مَنْ قَبْلَكُمْ شِبْرًا بِشِبْرٍ وذراعا بذراع حتى لو دخلوا جحر ضب لدخلتموه சகோதரர்களே சொன்னார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை பின்பற்றுவீர்கள் பின்பற்றுவீர்கள் எந்த அளவு பின்பற்றுவீர்கள் என்றால் அவர்கள் உடும்புடைய பொங்குக்குள் காலை போட்டாலும் நீங்களும் காலை போடுவீர்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களா நபி அவர்கள் கேட்டார்கள் சமன் அவர்கள் அல்லாமல் வேறு யார் சகோதரர்களே உடுப்புடைய பொங்குக்குள் காலை போட்டு இதுதான் நாகரீகம் என்றாலும் அதையும் பின்பற்றுவார்கள் சகோதரர்களே சிந்தனை செய்து பாருங்கள் நமது ஊரில் யூதர்களை கிறிஸ்தவர்களை பின்பற்றுபவர்கள் அதிகமா நமக்காக வாழ்ந்து மவுத்தாகிய செல்லமாக வலைவர் செல்லமை பின்பற்றுபவர்கள் அதிகமா சகோதரர்கள் நீங்களே சிந்தித்து முடிவெடுங்கள் கொசுபா என்பது குறைகளை குவிக்கும் இடம் அல்ல கொசுபா சிந்தனையை தூண்டக்கூடிய இடம் சகோதரர்கள் குறை சொல்வதல்ல யாரை சிந்தித்து பாருங்க நான் ஒரு முஸ்லிம் நான் யகூதி அல்லனா நான் ஒரு அல்லனா நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல நான் ஒரு முஸ்லிம் வாலிபன் நான் ஒரு முஸ்லிம் பெண் நான் ஒரு முஸ்லிம் வயோதிகன் ஆனால் நான் பின்பற்றுவது யாரை யாரை பின்பற்றுகிறேன் எனது முறை நான் பிள்ளை வளர்ப்பது குடும்ப வாழ்க்கை திருமணம் வியாபாரம் சகோதரர்களே யாரை பின்பற்றுகிறேன் எனக்காக துவா செய்து எனக்காக அழுது ஒப்பாட்டாகிய செல்லம்மாகோ அலைவ செல்லமுடைய சுண்ணத்துகளையா எனக்காக சபா செய்யக்கூடிய எனக்காக வாழக்கூடிய எனக்காக தண்ணீர் தரக்கூடிய செல்லமாக அடைவ செல்லமுடைய சுண்ணத்துகளையா அல்லது இந்த சமூகத்தையே நாசமாக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய யூதர்களையா பின்பற்றுகிறோம் சகோதரர்களே சிந்தித்து சௌவா செய்யுங்கள் சகோதரர்களே சுண்ணத்துகளை வாழ்க்கை எடுத்து நடங்கள் மசிலிருந்து தொடங்குங்கள் மயிலிருந்து தலை மயிரா அதுக்கு வேறு சுண்ணத் மீசையா அதுக்கு வேற சுண்ணத் தாடியா அதற்கு வேற சுண்ணத் கச்சத்து முடியா அதுக்கு வேறு சுண்ணத் மருமஸ்தான முடியா அதுக்கு வேற சுண்ணத் அழகான இஸ்லாம் சகோதரர்களே தலைமுடியை நடுவில் வைத்து வளைத்து வெட்டுவதல்ல சுண்ணத் தலைமுடியை நேராக வெட்ட வேண்டும் சகோதரர்களே ஒரு இடத்தில் அதிகம் ஒரு இடத்தில் குறைவா நான் யகூதியை பின்பற்றுகிறேன் நான் நசராணியை பின்பற்றுகிறேன் நான் உறுதியான முஸ்லீம் அல்லனா மீசையை காடு மாதிரி வளர்ப்பதல்ல இஸ்லாம் சொன்னார்கள் மீசையை கட்டறியுங்கள் அதே மயிறு அதே முடி தாடியில் வந்தால் சொன்னார்கள் அடர்த்தியாக வளருங்கள் தாடியை அடர்த்தியாக வளருங்கள் அதே முடி சக்கத்தில் வந்தால் சொன்னார்கள் நெற்பு இவன் அதை பிடுங்கி எழுங்கள் இமாம் ஷாபி அஹிமஹுல்லா சொல்கிறார்கள் சுண்ணத்துகளில் ஆக கச்சமான ஒரு சுண்ணத்தான் நிற்காதீர்கள் கச்சத்து முடியை பிடுங்கி எடுப்பது அதே முடி மர்மஸ்தானத்தில் முளைத்தால் இஸ்லாம் சொல்கிறது நாற்பது நாளைக்கு ஒரு தலைமையாவது அதை வலித்து எடுத்து விடுங்கள் எப்படியான இஸ்லாம் சகோதரர்களே இந்து மதத்தில் இருக்கிறதா பௌத்த மதத்தில் இப்படி எல்லாம் இருக்கிறதா எவ்வளவு அழகான இஸ்லாம் எனவே சகோதரர்களே முகர்ணம் படித்து தருகிறது யூத கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை விடுங்கள் வியாபாரத்தில் விடுங்கள் திருமணத்தில் விடுங்கள் குடும்ப வாழ்க்கையில் விடுங்கள் ஆகப்பெரிய யூத குணம்தான் பொறாமை பொறாமை முஸ்லீம்களுக்கு மத்தியில் இது வந்துவிடக் கூடாது யூதர்களுடைய கொள்கை பொறாமை ஒமின் சர்ரி ஆசிரின் இதா அசத் சகோதரர்களே உல் அவுத்தரப்பில் பலத்தில் ஓதுகிறோம் من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد பொறாமை யூதர்களுடைய தன்மை இது இது இரண்டாவது விடயம் சகோதரர்களே வாழ்க்கையில் சௌபா செய்து இந்த மொஹர்ரமுடைய மாதத்திலிருந்து சல்லல்லாஹு அலைஹுவ செல்லமுடைய சுண்ணத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம் சகோதரர்களே மூன்றாவது விடயம் மூன்றாவது விடயம் இஸ்லாமிய வரலாறையும் கூடாது சகோதரர்களே முஸ்லிம் ஊர் என்ற அடிப்படையில் இது முஸ்லிம் ஊர் என்ற அடிப்படையில் இந்த பள்ளிவாசல்களில் முஸ்லிம் படித்தவர்கள் இஸ்லாமிய வரலாறை கட்டாயம் படிக்க வேண்டும் சகோதரர்களே வரலாறுகள் தான் இந்த சமூகத்திற்கு பாரிய பாடத்தை படித்து தரும் சகோதரர்களே முஸ்லிம் அரசியல்வாதிகள் முஸ்லிம் உளமாக்கள் முஸ்லிம் தலைவர்கள் கட்டாயம் இந்த வரலாறுகளை படிக்க வேண்டும் சகோதரர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்குள் இந்த சமூகத்திற்கு நடந்தது இந்த சமூகத்தை துண்டு துண்டாக மாற்றியது யார் இந்த சமூகத்தை காட்டி கொடுத்த முனாபித்தவர் யார் இந்த சமூகத்தை வளர்த்தவர்கள் யார் என்றெல்லாம் வரலாறு சில சகோதரிகளே பௌத்தர்களுக்கு இல்லாத வரலாறு இந்துக்களுக்கு இல்லாத வரலாறு யூதர்களுக்கு இல்லாத வரலாறு கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத வரலாறு முஸ்லீம்களுக்கு இருக்கிற சகோதரிகளே இஜி ஒன்று தொடக்கம் இஜி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி சொச்சம் வரை ஒவ்வொரு ஆண்டாக இந்த சமூகத்திற்கு நடந்தது இந்த சமூகத்தின் எழுச்சி இந்த சமூகத்தின் வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டதென்றெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றாசிரியர்கள் எழுதி தராமல் செல்லவில்லை சகோதரர்களே இமாம் என்ற வரலாறு புத்தகத்தை எழுதினார் சகோதரர்களே ஆதம் தொடக்கம் ஹிஜ்ரி எழுநூறு வரை எழுத தொடங்கினார் இமாம் இபுன் ஹசீர் பாமில் என்ற வரலாறு எழுதினார் சகோதரர்களே இருபது ஒளி முப்பது ஒளி நூறு ஒளி நிறைந்த வரலாறுகள் முஸ்லிம்களுடைய வரலாறுகள் சகோதரர்களே செல்லம்லாக அழைந்து செல்லம் ஹிஜ்ரி ஒன்றிலிருந்து ஹிஜ்ரி பதினொன்று வரை செல்லம்லாக அழைந்து செல்லம் இந்த சமூகத்தை வல்லநாட்டினார்கள் ஹிஜ்ரி பதினொன்றில் செல்லம்லாக அழைந்து செல்லமுடைய ஒப்பாத்துக்கு பிறகு இரண்டு வருடங்களும் ஆறு மாதங்களும் அபுபக்கர் ரபி இந்த சமூகத்தை வந்தடாக்கினார்கள் இந்த சமூகம் நேராக சென்றது விஜிரி பதிமூன்றிலிருந்து விஜிரி இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் உமர்பின் பின் ஹத்தா ரபி அல்லாஹான் இந்த சமூகத்தை வந்தடாக்கினார்கள் விஜிரி இருபத்தி மூன்றிலிருந்து சகோதரர்களே விஜிரி முப்பத்தி ஐந்து வரை இந்த சமூகத்தை வந்தநாட்டினார்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்திலிருந்து அனுரவி அல்லாஹான் இந்த சமூகத்தை வந்தநாட்டினார்கள் சகோதரர்களே அலிரபி அல்லாஹுடைய ஷஹாதத்திற்கு பிறகு ஹசன் ரபி அல்லாஹான் இந்த சமூகத்தை வந்தநாட்டினார்கள் ஹசன் ரபி அல்லாஹான் முகாவியா ரபி அல்லாஹுடைய கையில் இந்த சமூகத்துடைய பொறுப்பை கொடுத்தார்கள் சகோதரர்களே இஜிலி முப்பத்தி சொச்சத்திலிருந்து அதாவது முப்பத்தி ஒன்றிலிருந்து மோதிய அவதியம்மாவான் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள் இஜிலி நாற்பதுக்கு பிறகுதான் இந்த சமூகம் சடம் பொருள் ஆரம்பித்தது இந்த சமூகத்துக்குள் முனாபித்துகள் வந்தார்கள் இந்த சமூகத்துக்குள் ஷியாக்கள் வந்தார்கள் இந்த சமூகத்துக்குள் வந்தார்கள் முஸ்லிம் சகோதரர்களே கட்டாயம் விளங்கி வைக்க வேண்டியதுதான் ஷியாக்களும் கவாரிஜிகளும் இந்த சமூகத்தை குழப்பக்கூடியவர்கள் தான் கவாரிஜிகள் முஸ்லிம் ஊர்கள் ஒன்றாக இருந்தது முஸ்லிம் பள்ளிவாசல்கள் ஒன்றாக இருந்தது இந்த சமூகத்தை பிரித்தவர்கள் கவாரிஜிகள் சகோதரர்களே அலுவலி எல்லாத்தான் செய்தார்கள் அலுவலி எல்லாருடைய வீரம் உங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் முடிந்ததோடு முஸ்லீம்களை விட்டு எட்டாயிரம் பேர் பிரிந்தார்கள் இந்த எட்டாயிரம் பேருக்கு தான் பெயர் கவாரிஜிகள் அது ரபி அல்லாஹான் அப்துல்லா பின் அப்பா ரபி அல்லாஹான் அவர்களை அனுப்பி அவர்களோடு பேசினார்கள் இரண்டாயிரம் பேர் சௌபா செய்தார்கள் சகோதரர்களே மற்ற ஆறாயிரம் பேரும் முஸ்லீம்களின் விரோதிகளாக மாறினார்கள் இன்று வரைக்கும் இந்த களம் அறிக்கையில் இருக்கிறார்கள் சகோதரர்களே அந்த சமயம் பிரிந்தவர்கள் தான் ஷியாக்கள் ஷியாக்கள் என்பவர்கள் யார் சகோதரர்களே ஷியாக்கள் என்பவர்கள் யார் அருகே அவர்களிடம் அப்துல்லா சபா என்ற ஒரு யூதன் வந்து சொன்னான் அலி நீங்களாம் எங்களுடைய கடவுள் அலிரதி பார்த்தார்கள் நான் கடவுளா நான் கடவுளா உடனே அப்துல்லாஹின் சபாயை கொலை செய்தார்கள் ஆனால் அப்துல்லாஹின் சபா தனக்கென்று ஒரு குரூப்பை வைத்திருந்தார் அன்று தொடங்கியதுதான் சகோதரர்களே அன்று ஆரம்பித்ததுதான் இன்று வரை எந்த ஊருக்குள்ளும் புகுந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் பொதுமக்களால் கூறாது படித்தவர்களால் தான் கூறும் அரசியல்வாதிகளால் தான் கூறும் அது எனவே சகோதரர்களே வரலாற்று துரோகத்தை செய்து விடாதீர்கள் இந்த ஊருக்கு ஒவ்வொரு இயக்கம் உருவாகியது பரவாயில்லை என்ற இயக்கத்திற்கு மாத்திரம் இடம் கொடுத்து விடாதீர்கள் சாய்ந்த மனதில் உருவாகி இருக்கிறது கல்முனையில் உருவாகி இருக்கிறது இந்த நோய் சம்மா துறைக்கும் எந்த ஊருக்கும் வந்துவிடக்கூடாது இந்த நோய் வந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே என்பதை மறந்து விடக்கூடாது சகோதரர்களே என்ன நடந்தது அதற்குடைய காலத்தில் தான் இந்த முகர்றமில் நடந்த முக்கியமான நிகழ்வு சகோதரர்களே நமக்கெல்லாம் கவலையான நிகழ்வுதான் அதற்காக தீர்ப்பு அல்லாஹ் இருக்கிறது சகோதரர்களே எத்தீர் என்பவர் ஆட்சிக்கு வந்தார் அந்த சமயம் அந்த சமயம் சுவர்க்க வாலிபர் என்று சொல்லப்படக்கூடிய ஹுசைன் ரபி அல்லாஹான் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹசன் வல் ஹுசைன் سيدا شباب أهل الجنة من هذه الأمة ஹசனும் ஹுசைனும் சுவர்க்க வாலிப தலைவர்கள் உயர்ந்தவர்கள் சகோதரர்களே அருள் கை சிறந்தவர்கள் வெளியே வைத்ததோடு கேட்டார்கள் ஹுசைன் ரவி அல்லாஹான் நானா ஹசனை பார்த்து நானா உங்களுக்கு நஞ்சி தந்தது யார் ஹசன் ரவி அல்லாஹன் அவர்களுக்கு ஏழு சதவரி நஞ்சி கொடுக்கப்பட்டது எவ்வளவு பெரியவர்கள் சகோதரர்களே எவ்வளவு பெரியவர்கள் எப்படி புரோகம் வரலாற்றில் நடந்திருக்கிறது ஒரு தடவை இரண்டு தடவை மூன்று தடவை ஏழு தடவை சொன்னார்கள் தம்பியை பார்த்து உனக்கு அது தேவையில்லை அசன்றது எல்லாருக்கு தெரியும் நஞ்சி கொடுத்தது யாரும் அல்ல அசன் ரவி அல்லாஹுடைய மனைவி எப்படி துரோகியாக இருந்திருப்பார் சகோதரர்கள் வரலாற்றில் யாரை நம்புவது சொன்னார்கள் தம்பியை பார்த்து எனது கடைசி நேரம் உனக்கு ஒரு வசியை செய்கிறேன் என்னுடைய வாப்பா எல்லாம் அல்லாஹான் அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு செய்த வசிய தம்பி உன்னை விட வயதில் மூத்த ஒருவரை கண்டால் உனது பாப்பா என்று நீ கருதவர் சகோதரர்களே நெஞ்சி கொடுக்கப்பட்டவர் செய்யும் வசியத்தாரு அழுத்து வெட்டப்பட்டவர் செய்யும் வசியத்தாரு சொன்னார்கள் தம்பி உன்னை விட வயதில் மூத்த ஒருவரை கண்டால் உனது பாப்பா என்று கருதவர் உன்னை விட உன்னுடைய சம வயதில் உள்ள ஒருவரை கண்டால் உனது சகோதரர் என்று கருதவர் உன்னைவிட வயதில் குறைந்த ஒருவரை கண்டால் உனது மகன் என்று கருத வேண்டும் உலகத்தில் பிரச்சினையே வராது என்று சொல்லிவிட்டு செய்கிறார்கள் வசிய செய்தார்கள் உம்மா பாசிமா ரவி அண்ணா அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யும்படி அப்படியே அடக்கம் செய்யப்பட்டது சகோதரர்களே இரண்டாவது மனிதர் தான் ஹுசைன் இந்த ஹுசைன் ரவி அல்லாவுக்கு நடந்தது சுவருக்க வாலிபர் சகோதரர்களே பிறகு இருந்து பிறகு மதீனாவிலே வாழ்ந்து வந்தவர் ஹுசைன் ரவி அல்லாஹுவார் ஈராக்குடைய மக்கள் ஈராக் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த ஹுசைன் ரவி அல்லாஹன் அவர்களை அழைத்தார்கள் ஈராக்கு ஈராக்கு அழைத்த பொழுது ரவி செல்வதற்கு முயற்சி செய்கிறார் ஈராக்கு சகோதரர்களே ஈராக்கில் தான் அழுவி அல்லாஹான் கைதாக்கப்பட்டார்கள் முழு சகாபாக்களும் காலை குடித்தார்கள் ஈராக்கிற்கு சென்று விடாதீர்கள் ரசூல்லாவுடைய பேர பிள்ளைகளில் நீங்கள் ஒருவருதான் நிச்சீதமாக இருக்கிறீர்கள் சொன்னார்கள் நான் போகத்தான் போகிறேன் சொன்னார்கள் பார்த்த நீங்கள் போவதாக இருந்தால் செல்லுங்கள் ஆனால் ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண் பிள்ளைகளை அழைத்து சென்று விடாதீர்கள் எழுவதற்கு மேற்பட்ட ரசூல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் முடிவெடுத்தார்கள் நான் குடும்பத்தோடு தான் போக போகிறேன் அப்துல்லா பின் அப்பா ரவி அல்லாஹான் பிரியா உடைக்கு வந்து ஒரு கவி படித்தார்கள் யா பும்புரா பும்புரா என்ற பறவையே ஆகாயம் உனக்குத்தான் சொந்தம் நினைத்த இடத்தில் முட்டையிடு நினைத்த திசையில் பறந்துகிறு நினைத்ததை கொத்தி சாப்பிடு என்று சொல்லி அழுது விட்டு சென்று விட்டார் சகோதரர்களே சொத்தை சொதியல்லாகுவான் முழு பெண்களோடும் குடும்பத்தோடும் பிரயாணத்தை மேற்கொண்டு ஈராக்கை அடைகிறார்கள் தஜிலா நதியை கடக்கிறார்கள் ஈராக்கில் உள்ள நதிதான் தஜிலா நதி தஜிலா நதியை கடக்கும் பொருள்தான் அவர்களுக்கு சிந்தனை பிறக்கிறது நான் முனாசிப்புகளால் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அனைத்து பெண்கள் பிள்ளைகள் சகோதரர்களே நூற்று கணக்கானவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று அப்பொழுதுதான் விளங்கியது ஹசைன் ரவி அல்லாஹன் அவர்களுக்கு ஹசைன் ரவி அல்லாஹன் அவர்கள் தஜிலா இடத்தை அடைந்த பொழுது சகோதரர்களே ஹசைன் ரவி அல்லாஹன் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினர்களுக்கும் முதல் முதலாக தடை செய்தார்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம் கேட்டார்கள் ரசூல்லாவுடைய குடும்பத்திற்கா இந்த நிலைமை தண்ணீரை தடை செய்தார்கள் தண்ணீர் தடை செய்யப்பட்டது சகோதரர்களே எல்லாம் இரவு நேரத்தில் சென்று தஜியாவிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவார்கள் பிள்ளைகளுக்காக நீண்ட வரலாறு சகோதரர்களே ஒரு மின்பரில் சொல்லி முடிக்க முடியாது வரலாறை படியுங்கள் என்று நான் தொட்டு செல்கிறேன் சகோதரர்களே அவர்களையும் அவரோடு வந்த அனைத்து குடும்பத்தாருடனும் யுத்தத்தை ஆரம்பிக்கப்படுகிறது சகோதரர்களே யுத்தம் இந்த முகர்ணம் மாதத்தில் தான் தொடங்குகிறது ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடக்கிறது பெண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் தங்கச்சிமார்கள் சகோதரிகள் அனைவர்களையும் ஒரு கூடாரத்துக்குள் சேர்த்து அவர்களுக்கு ஆசை ஊட்டுகிறார்கள் சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள் சொன்னார்கள் சகோதரிகளே நான் தான் சுவர்க்கத்துடைய வாலிபர் என்று சங்கம்லாக அழைகிற செல்லம் நாவால் சொல்லிருக்கிறார்கள் நீங்கள் யாரும் பயப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு யுத்தம் ஆரம்பித்தது சகோதரர்களே அனைத்து முஸ்லீம்களில் இருந்த அவர்களோடு இருந்த அனைவர்களும் ஷகிதாக்கப்படுகிறார்கள் வரலாறுகள் பல மாதிரி சொல்கிறது அந்த நாள் தான் அவர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைத்தது அந்த பிள்ளையை கையில் ஏந்தி இருக்கிறார்கள் ஹசைன் ரவி அல்லாஹான் யாரோ ஒரு துரோகி ஒரு முனாபி அந்த பிள்ளைக்கு அம்பைதான் அந்த பிள்ளை அந்த இடத்திலே ஷகிதாகியது அந்த பிள்ளையை அடக்கம் செய்தார்கள் ஹசைன் ரவி அல்லாஹான் அடக்கம் செய்துவிட்டு இப்பொழுது தயாரானார்கள் யுத்தத்திற்காக வேண்டி அத்தரை பூசினார்கள் நிஷ்கை பூசினார்கள் கவசத்தை அணிந்தார்கள் ஒரே ஒரு மனிதர் வீரமாக இருந்தார் ரசூருல்லாஹுடைய அருள் வைத்து முழு பேரும் மபாத்தாக விட்டார்கள் பெண்கள் மாத்திரம் கூடாரத்துக்குள் எல்லாகுவான் குதிரையில் வெளியாகி சென்றார்கள் வாளை ஏந்திக் கொண்டு யாரும் முன்வரவில்லை ஏன் ரசூருல்லாஹுடைய பேரனோடு யுத்தம் செய்வதா எல்லோரும் பின்வாங்கினார்கள் சகோதரர்களே விட்டுக் கொடுக்கவில்லை நான் தனியாகவே இந்த ஆசுவாவுடைய தினம் முகர்ணம் பத்தாவது தினம் சகோதரர்களே அசருக்கு பிறகு வாளை ஏந்திக் கொண்டு எல்லாகுவன் முன்னானார்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் எல்லோரும் விலகும் பொழுது ஒரே ஒரு முனாபி முன் வந்து என்ன செய்தான் ஹசைன் நொடி அல்லாஹுடைய குதிரையை வெட்டினான் ஹசைன் நொடி அல்லாம் கீழே விழுந்தார்கள் நபியல்லாஹுடைய கழுத்தை வெட்டினார் சகோதரர்களே ஒரு பிளேட்டில் எஸ்ஐ நபியல்லாஹுடைய தலை வைக்கப்படுகிறது எந்த பெரிய அநியாயம் தெரியுமா இது சொருத்த வாலிபருடைய தலை சகோதரர்களே ஒரு பிளேட்டில் வைக்கப்பட்டது அந்த பிளேட்டில் வைக்கப்பட்ட தலை கொண்டு வரப்படுகிறது எசீலுக்கு முன்னால் அந்த காலத்தில் ஆட்சி செய்த எசி சகோதரர்களே எசி என்ன செய்தார் தெரியுமா எசி ஒரு குச்சியை எடுத்து அல்லாஹுடைய நாட்டை வெளியே எடுத்து பார்த்தார் அந்த இடத்தில் இருந்த அனைத்து சகாபாக்களும் அல ஆரம்பித்தார்கள் சொன்னார்கள் இது எப்படியாக நாட்டு தெரியுமானது செல்வமாக அழைக்குவர் செல்லம் மின்பரில் ஏறி பொதுவா செய்து கொண்டிருப்பார்கள் இந்த திசை கவர்ந்து வந்து கொண்டிருப்பார் செல்லமாக அழைக்குவர் செல்லம் இந்த ஒசையை கையில் எடுத்து இந்த நாக்கை முத்தமிடுவார்கள் ரசூலுடைய நாக்கையும் இந்த சொத்தையினுடைய நாட்டையும் நாம் ஒன்றாக கண்டிருக்கிறோம் கன்னியசுக்குரிய சகோதரர்களே அதனால் சொல்லித்தரும் பாடம் இருந்தால் எந்தளவு மாற்றத்தில் முன்னேறினாலும் சமூகத்தில் முனாபிக்குகளும் அநியாயக்காரர்களும் இருந்தே வருவார்கள் சகோதரர்களே மத்திய செய்திருந்தார்கள் எனது உடம்பை எனது தாய் பாத்திமாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் சகோதரர்களே உடம்பு கருபலாவில் அடக்கம் செய்யப்பட்டது ஹுசைன் அல்லாஹுடைய தலை மதீனா முனோவராவுக்கு கொண்டு வரப்பட்டது தலை மாத்திரம் கொண்டு வரப்பட்டது சகோதரர் வரலாற்றில் நடந்த இடமாற்ற தொழிலாளிகள் இதைவிட பெரிய அநியாயம் கிடையாது அலைகித்தலாம் அல்லாஹுடம் அன்றாடி பெற்ற பிள்ளைதான் எப்பியாலை ஹிஸ்தலாம் ஜக்கரியாலை ஹிஸ்தலாமும் எஹியாலை ஹிஸ்தலாமும் மிஹராபில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுது விட்டு ஜக்கரியாலை ஹிஸ்தலாம் சலாம் கொடுத்தார்கள் சலாம் கொடுத்ததோடு எஹியாலை ஹிஸ்தலாத்துடைய தலையை காணவில்லை எஹியாலகி உடம்பு மாற்றம் தான் இருக்கிறது தலையை எப்படி இருந்திருக்கும் சகோதரர்களே ஒரு நபி அல்லாஹுடன் மன்றாடி எண்பது வயதுக்கு பிறகு அல்லா எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று கேட்ட பிள்ளைதான் ஏரியா பார்க்கிறார்கள் மகனுடைய தலையை காணவில்லை சகோதரர்களே அதுதான் வரலாறு முஸ்லீம்களுக்கு நடந்த வரலாறு தான் சகோதரர்களே நபிமார்களுடைய சொர்க்கவாதிகளுடைய தலைக்கு இந்த நிலைமை என்றால் நம் சமூகத்திற்கு பள்ளி வாசல்களுக்கெல்லாம் இதைவிட பெரிய அநியாயங்கள் நடக்கும் சகோதரர்களே பொறுத்திருக்க வேண்டும் இந்த துன்யாவில் எவ்வளவு பசல் இருக்கிறது தீர்ப்புக்குரிய நாள் இருக்கிறது சகோதரர்களே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரவி அல்லாஹான் ஷஹீதாக்கப்பட்ட தினம்தான் இந்த ஆஷூராவுடைய தினம் சகோதரர்களே அதற்கு பிறகு இஸ்லாமிய வரலாறு உமையாக்களுடைய கையில் இருந்த சகோதரர்களே அதற்கு பிறகு அப்பா சியாக்கை உமையாக்களுடைய காலத்தில் வந்த ஒரே ஒரு நல்லவர் தான் உமர் பின் அப்துல் அஜீஸ் என்பவர் உலகத்தையே மாற்றினார் சகோதரர்களே பணத்தால் மாற்றவில்லை உலகத்தையே மாற்றினார் அந்த அளவு சிறந்தவர் சகோதரர்களே உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியாக்கள் வந்தார்கள் அப்பாசிய காலத்தில் வந்தவர் தான் கலீஃபா மஹதி கலீஃபா ஹாதி கலீஃபா உலகத்தையே மாற்றினார்கள் படித்து பாருங்கள் சகோதரர்களே அதற்கு பிறகு சமூகம் தடம் புரண்டது தடம் புரண்டு இஸ்லாமிய கைக்கு வந்தது சகோதரர்களே முழு உலகமும் ஷியாவாக மாறியிருந்தது அந்த சமயம் பிறந்த ஒரு மகான் தான் இந்த உலகமே நன்றியாக இருக்க வேண்டிய அவர்தான் சலாஹுத்தீன் ஐயூபி சகோதரர்களே சலாஹுத்தீன் ஐயூபிதான் இஸ்லாத்தை பாதுகாத்தவர் அந்த காலத்தில் வாழ்ந்த நூறுத்தீன் தங்கி என்பவர் இந்த இரண்டு பேரும் தான் அயராது பாடுபட்டு இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள் சகோதரர்களே அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி உஸ்மானியர்களுடைய கைக்கு சென்றது உஸ்மானிய கைலாசத் நடந்தது சகோதரர்களே உஸ்மானிய ஆட்சியின் கடைசி கலீஃபாதான் அப்துல் ஹமீத் என்பவர் துருக்கியில் ஆட்சி செய்தார் அந்த சமயம்தான் இந்த யூதர்கள் அப்துல் ஹமீதிடம் கேட்டார்கள் அப்துல் ஹமீத் பலஸ்தீனை எங்களுக்கு தர வேண்டும் அப்துல் ஹமீத் சொன்னார் எனது உடம்பில் ஒரு முடி இருக்கும் வரை முஸ்லீம்களுடைய சொத்தாகிய பலஸ்தீனை தரமாட்டேன் அப்படிப்பட்ட இஸ்லாமிய ஒரு வீரர் சகோதரர்களே அதற்காகத்தான் சகிதாக்கப்பட்டார் அப்துல் ஹமீத் அதுவும் சகிதாக்கப்பட்ட யூதர்களால் அல்ல நமக்குள் இருக்கும் காம்புகளால் தான் நமக்குள் இருந்த முன்னாசுகளால் தான் அசா அசா துர்க் என்ற லானத்துல்லாஹி அலேஹ் என்பார்கள் அவன்தான் அப்துல் ஹமீதை சுட்டு வீழ்த்தினான் சகோதரர்களே அதற்கு பிறகும் இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் நாம் இருந்தது இந்தியாவில் திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் படித்து பாருங்கள் இஸ்லாத்தை பாதுகாத்தவர்கள் அவரையும் கடைசியாக கொலை செய்தது காபீர்கள் அல்ல நமக்குள் இருந்த சகோதரர்களே என்ன பேர் என்று தெரியாது முனாஃபிக்குகள் தான் இதுதான் இஸ்லாமிய வரலாறு சகோதரர்களே எனவே கண்ணியத்துக்குரியவர்களே புதிய ஒரு ஆண்டை அடைந்திருக்கிறோம் புதிய ஆண்டு அமல்களால் சதப்பாவால் ஜக்காவால் நிறைந்த ஆண்டாக மாற்றுங்கள் சகோதரர்களே இஸ்லாமிய ஊராக இந்த நிந்த ஊரை ஆக்குங்கள் சகோதரர்களே இந்த நிந்த ஊரில் மூன்று சாத்திரம் இருக்கிறது காட்சிப்படுகிறோம் ஒருவருக்கு இரண்டு கண்கள் தான் ஆனால் இந்த ஒன்று கூலிக்கு மூன்று கண்கள் சகோதரர்களே மார்க்கம் வெளியாக மூச்சுக்கள் அதிலிருந்து மார்க்கத்தை உருவாக்குங்கள் சகோதரர்களே சீரான சிறப்பான விடமாக்களை உருவாக்குங்கள் இந்த ஊரை வழிநடாக்கக்கூடிய சரியான தலைமத்துவத்தை உருவாக்குங்கள் சகோதரர்களே பொதுமக்களாக நீங்கள் நாடினால் முயற்சி செய்தால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் சகோதரர்களே எனவே காபிர்களை போன்று மரணிப்பதற்கு சிந்திக்காமல் ஒரு சஹாபியை போன்று ஒரு முஸ்லிமை போன்று நான் ஏதாவது செய்துவிட்டு இஸ்லாத்தை வளர்த்து விட்டுத்தான் நான் மவுத்தாக வேண்டும் என்று உறுதிமொழியில் எங்கள் சகோதரர்களே எந்த ஊரில் இருக்கும் இன்னொரு விஷயம் தான் கிழக்கு மாகாணத்தில் மெய்த்து புறத்திலிருந்தும் இஸ்லாத்தை தழுவினால் கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு திட்டம் இதையும் மறந்து விடாதீர்கள் இந்த ஊர்தான் அதற்கும் சேவை செய்கிறது யார் இஸ்லாத்தை தழுவினாலும் சொல்கிறார்கள் எந்த ஊருக்கு எடுத்து செல்லுவோம் அவர்கள் கவனிப்பார்கள் அவர்கள் அன்பாரிகளை போன்றவர்கள் சகோதரிகளே அறுபதுக்கு எழுபதுக்கு மேற்பட்ட முகாஜிரிகள் வந்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை தழுவி நேற்று முந்தினால் கூட உங்களோட ஊரை தேடிதான் இருந்து வந்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை எனவே சகோதரர்களே இந்த சிறந்த ஊர் அழகான ஊர் மார்க்கம் உள்ள ஊராக மாற்றுவோம் சகோதரர்களே ஒவ்வொருவரும் சிந்திப்போம் அல்லாஹுடன் மன்றாடுவோம் என்ற ஒரு நாள் இந்த ஊர் இஸ்லாமிய ஊராக மாற வேண்டும் இதற்கு ஆக பங்களிப்பு பாடசாலை அதிபர்கள் சகோதரர்களே பாடசாலை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அடுத்து வரும் அடுத்து வரும் பரம்பரை இஸ்லாத்தின் உறுதியான பரம்பரையாக மாற வேண்டுமாக இருந்தால் பாடசாலை அதிபர்கள் கவனம் செலுத்துங்கள் இஸ்லாமிய சிந்தனைகளை பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அடுத்து வரும் காலம் நமது சமூகம் இஸ்லாத்தில் வாழ்ந்து மரணிக்கும் எனவே எல்லாம் உண்மையான இஸ்லாமிய சிந்தனையாளர்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக முடிந்த ஆண்டை அமல்கள் நிறைந்த ஆண்டாக மாற்றுவாயாக அடைந்திருக்கும் ஆண்டை யாங்கா அமல்கள் நிறைந்த ஆண்டாக மாற்றுவாயாக இந்த உரை நூற்றுக்கு நூறு வீதம் தொழுகையாளிகளாக மாற்றுவாயாக இஸ்லாமிய வாடை இந்த கிழக்கிற்கே இங்கிருந்து வெளியாக தோப்பிக் செய்வாயாக இந்த ஊரில் இருக்கும் மதரசாக்களை பாதுகாப்பாயாக வளர்க்க தோப்பிக் செய்வாயாக யாரெல்லாம் அதற்காக செலவழிக்கிறார்களோ பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக யா மார்க்கமுள்ள ஊராக மாற்றுவாயாக மார்க்கமுள்ள ஒருவரை இந்த ஊருக்கு காவியாக மாற்றுவாயாக மார்க்கம் தெரிந்த ஒருவரை இந்த ஊருக்கு தலைவராக மாற்றுவாயாக சகாபாக்களுடைய காலத்தை போன்ற ஒரு காலத்தை நமது ஊருக்கு மாற்றுவாயாக நமது முடிவை சீராக்குவாயாக இந்த ஊரிற்கும் வாலிபர்கள் இஸ்லாமிய வாலிபர்களாக வாழ தோப்பி செய்வாயாக இந்த ஊருக்கும் அரசியல்வாதிகள் இஸ்லாமிய அரசியல்வாதிகளாக வாழ தோப்பி செய்வாயாக இஸ்லாமிய வரலாற்றை படித்து வரலாற்றில் நடந்த தவறுகளை திரும்ப செய்து விடாமல் முன் சென்று முன்னோக்கி வாழ தோப்பி செய்வாயாக பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக முஸ்லிம் பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாப்பாயாக முடிவை சீராக்குவாயாக கடைசி நேரத்தில் முகமது ரசூலுல்லா என்ற கரிமாவோடு ஒரு பெரிய கௌபிக் செய்வாயாக For more lectures, visit slhub.com.